உங்கள் பராபரனுக்கு ஆடக மாமலை அன்ன கோவுக்கு ஆடகம்னா பொன் ஆடக மாமலை அன்ன கோன்னு பெருமான் எப்படி இருக்காரு ஒரு பெரிய பொன்மலை இருந்தா எப்படி இருக்கும் அது போல இருப்பாங்க இல்ல பொன்மலை போல இருப்பாங்க இந்த பெரியவர்கள் என்னன்னு கேட்டா மலை போல இருந்தாங்கன்னு சொல்ற ஒரு பழக்கம் உண்டு இல்ல யாராவது ஒருத்தர் என்னமோ இந்த ஊருக்கு ஒரு மலை மாதிரி இருப்பான் அசையாத ஆள் அறிஞ்சு போச்சு இனி ஒரு ஆள் கிடையாதுன்னு சொல்லுவோம் அது மாதிரி நல்ல ஒரு தெளிவும் நல்ல ஒரு உணர்வுடையவர்கள மலை மாதிரின்னு சொல்றது சொல்ல உனக்கு மலை மாதிரி இருந்தாங்க எல்லாம் போட்டு இப்போ என்று சொல்றோம்ல அந்த மலை திருவள்ளுவரும் குணமென்னும் குண்டேறி நின்றார் வெகுளி கனிமையையும் காத்தலறிவு குணமென்னும் குன்று ஏறி நின்றார் குணமாகிய ஒரு பெரிய மலை அந்த மலையில் ஏறி நின்றவர்கள் இருக்காங்களே அவர் வெகுளி கனவியையும் காத்திலறிவு கோபங்கிறது ஒரு ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு செகண்ட் கூட இருக்காரு கனவியையும் காத்தலறிது என்று எல்லாரும் நாங்க என்னன்னு கேட்டா ஒரு பெரிய ஞானியர்களுக்கு கோபம்ங்கிறது ஒரு கணம் கூட இருக்காதுன்னு இல்ல காத்தல் அவங்க அவங்ககிட்ட இருக்காதுன்னு நாங்க இன்னொருத்தர் ஒரு கணம் கூட அந்த மாதிரி பெரியவங்க கோபம் வராது வந்தா காக்க மாட்டாங்க காத்தல நிறுத்தேன் ஆமா நீங்க ரொம்ப பெரிய முனிவர்கள் ஏதேனும் ஒரு தவறு செஞ்சுட்டா பட்டுன்னு கோபம் வந்துட்டுன்னா அந்த கோபத்தை யாராலையும் காக்க முடியாது காத்தல் எரிது அப்ப அந்த கோபத்தை அவர்கள் காத்தல் எரிது என்று ஒரு பொருள் இன்னொன்று அவர்கள் யார் மேல கோபம் வைத்தாங்களோ அவர்கள் அந்த கோபத்தை காத்தல் எரிது அப்படிலாம் கூட வரைய சொல்லுவாங்க தசரதன் அதனாலதானே வந்த வந்தவனே தசரதனுக்கு என்ன பின்ன வேணும் இல்ல ஒரு முனிவர் செய்த அந்த கோபத்தை தாங்கல அதனாலதான் என்னமோப்பா என் புள்ள இந்த மாதிரி வந்து எங்க கண்ணு தெரியாத எங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு எப்படி எங்க பிள்ளை என்ன எனக்கு உதவாம போறானோ அது போல நீயும் ஒரு காலத்து அது மாதிரி அதனால நாங்க இறக்குறோம் அது போல நீயும் உன் பையனுடைய பிரிவினால நீயும் இறந்து விடுவாய் அப்படின்னு சொல்லி அதனாலதான் பின்னால ராமாவதா ராமர் தோன்ற அவர் வந்து காட்டுக்கு போக முடியாத நிலைமை வர அது வருகின்ற பொழுது அப்படியே ஒரு படுத்துட்டு உயிர் இழுக்குது கம்பர் தான் கம்பர் அல்லவா அதனால வந்து நம்பி செய்யணும் அறியணும் என்றான் தம்பி எங்க ரொம்ப தூரம் போயிட்டானா இல்ல ஊருக்குள்ளதான் போயிட்டு இருக்கானான்னு கேட்டார் தன்னை மறந்து இல்ல போயினான் என்ற போடுதத்தை ஆவி போனான் இல்ல அவன் தம்பி போய் ஆமா தம்பி போய் பல மணி ஆச்சுன்னு சொல்லணும் தம்பி போய் நாங்க போயினான் என்ற பொழுதே அப்பொழுதத்தை ஆவி போனான் இந்த வார்த்தை அவனுக்கு முடிசு வரத்துக்குள்ள உயிரும் போச்சு ஏன் குணம் என்னும் குண்டே நின்றார் வெகுடி கனிமையையும் காத்தில் இருக்கு திருவள்ளுவர் ரெண்டுக்கு ஈடுபடா அவரிடத்துல தன்னுடைய சினத்தை காக்க மாட்டார்கள் என்ற ஒரு பொருள் இன்னொன்று அவர்கள் பிறர் மேல சினம் கொண்டாரானால் அந்த சினத்தை அவனால எவனும் காக்க முடியும் இந்த சினத்தை அனுபவிச்சே தீரணும் என்று ஒரு பொருள் ஒன்றை வரிதான் ஒன்றை வரியில இப்படி போட்டா இப்படி வருது அப்படி போட்டா அப்படி வருது என்ன பண்றது பெரியவர் இல்லவா பெரியவர் அப்படியே எழுதி வச்சுட்டு போனார் இல்ல சரி ஆகவே எதுக்கு சொல்ல வந்தோம் ஆமா ஆடக ஆடக மாமலை அன்ன கோவுக்கு அப்படி பொன்மலை மாதிரி இருப்பார் நம்முடைய பெருமான் அவருக்கு சொன்னம் ஏடித்து நாமே அவன் திருமேனியில் இந்த பொடிகள் எல்லாம் வைத்து ஆட வேணும் அதற்காக நாம் இடிக்கிறோம் அடுத்த பாடலுக்கு போலாம் வாழ்த்தடங்கன் மட மங்கை நல்லீர் வாழ்த்தடங்கன் மட மங்கை நல்லீர் வாழ்னா தெரியும் வாழ்னாங்க என்று பொருள் ஒளி பொருந்திய கண் கண்ணுக்கே என்ன அணிகலன்னு கேட்டா ஒடியோடு இருப்பது தான் அந்த கண்ணின் இடத்துல மட்டும் அந்த ஒளி கொண்டுச்சு இப்ப கண்ணு இருந்து <laughs> அதனால திருவள்ளுவர் சொன்னார் கண்ணு வந்து ஒளி இல்லாம போனா மட்டுமல்லப்பா ஒரு எந்த உயிரை கண்டாலும் அந்த உயிர் வந்து ஏதேனும் பரிதவப்படுகின்ற பொழுது அடாராடா பாவம் தவிக்குதுப்பா என்று இந்த கண்ணோட்டம் இல்லையானால் அந்த கண் இருந்தேன்னா உட்படாம போடான்ட்டார் கண்ணெண்ணாம் கண்ணோட்டமில்லாத கண் அப்ப கண்ணுக்கு அணிகள் என்னன்னு கேட்டா எந்த உயிர் ஏதேன்னு ஒரு துன்பப்படும் பாவம் பாவம் பாவம் துடிக்குதுப்பா என்று அதன் மீது அன்பு வரணும் நல்லா துடிக்கிட்டு இது வேணும் என்ன வேணும்னா அது கண் இருந்து பிரயோஜனம் இல்லை கண்ணெல்லாம் கண்ணோட்டம் இல்லாத கண் இது பின்னிரண்டு பின்னுரி முன்னால ஒண்ணு ஒரு ஒரு பாக்கி இருக்குது அது என்ன பண்றது எல்லாம் ஒன்றவரி பன்னியன்னாம் பாடற்கு எய்கின்றேன் கண்ணியன்னாம் கண்ணோட்டமில்லாத கண் இங்கதான் அந்த புலமை வந்ததோ உனக்கு பண் பாடுறாங்களே ஓதுவா மூர்த்திகள்லாம் அந்த பண்ணு பாடும்போது மூர்த்திகளே நீங்க எல்லாம் என்ன நாற்பது ஆண்டு அப்ப ஆமா ஆமா ஆமா எல்லாம் தர்மியாதீன கல்லூரியில் படிச்சவங்களா ஆமா எல்லாம் தருமபுரம் சாமிநாதனோட ஆமையா படிச்சவங்க சரி இப்ப என்ன பாட்டு பாண்டிங்க மடையில் வாழை பாய மாதரார் அது எப்படி பாண்டிங்க அப்படின்னு கேட்டா மடையில் வா மடையில் வாழை பாய மாதரார் குடையும் பொய்கை போல காவலம் நல்ல அருமையான இன்பமான பாட்டு அந்த இன்பமான பாட்டா இருக்கிறத ஓசை எப்படி இருந்தா இன்பமான ஓசையா இருக்கணும் அதே சமயத்துல துன்பமான ஒரு பகுதியை வைத்து பேசணும்னு சொல்லும் போது சடையாயனுமால் துன்பமான பாட்டு இது ரெண்டு ஞான சம்பந்தம் தான் மடையில் வாழை பாய மாதரார் குடையும் புயங்கிறது அருமையா திருக்கோலக்காக போய் பெருமானி பாடுகிறார் தாளம் பொற்றாளம் பெறுகிறார் ஆனா இதே ஞானத்தில் வந்த பெருமான் திருமறைகள்ல பாடுகின்ற பொழுது அந்த கணவன் இறந்து பொண்ணு தவிக்கிறார் அப்போ அதை வாங்கி பாடுகிறார் பாடுகிறார் தடையா எனுமால் சரண்ணி எனுமால் விடையா எனுமால் வெறுவா விழுமால் பெருமானி பாடப்பா அந்த பாப்பா கொண்ட கணவன் என்ன திருமணம் செய்து கொள்ள முடியல ஆனா செய்து கொள்ள வேண்டும் என்று வந்தா இடையில பாம்பு கடிச்சிட்டு உடனே நோய்க்கு அழுறாளேப்பா தடையா என்னுமா திருச்சடை உடையவனே அப்படின்னு அழுறாளேப்பா என்ன பொருள் ரொம்ப அருமையான பாட்டு திருச்சடையில என்ன இருக்குது பெருமான் திருச்சடையில எங்க இருக்குது ஏப்பா நீ பொண்ணுன்னு சொன்னா வந்து ஏளனம் பண்ண மாட்டியே ஊர்ல எந்த பொண்ணா இருந்தாலும் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடியே பாடி நம்ம எல்லாம் சொல்றது தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்கிறது உண்மையிலேயே ஆடுறது நம்ம ஐயா தான் ஆமா கல்யாணம் பண்ணி ஆச்சுன்னா ஒரு மாதம் ரெண்டு மாசம் போனோடனே கொஞ்சம் அந்த வீட்டுல தாயா அது இந்த வயது வந்தவங்களுடைய அந்த எண்ணங்கள் எடிச்சிகள் ஒரு விதமான போகும் இந்த வயது இப்பொழுது இவங்களுக்கு வராதவர்கள் இருக்காங்க இப்ப பக்குவம் இல்லாத ஆன்மா தானே இவங்க எல்லாம் திருமணம் இவங்களுடைய எண்ணங்கள் எடிச்சிகள் ஒன்னா இருக்கும் அது கொஞ்சம் இப்படி புறம்பா போகின்ற பொழுது இந்த பையன் என்ன பண்ணுவான் இல்லவன் அப்பா அம்மாவையும் பார்த்துக்கணும் கொண்ட மணியும் பார்த்துக்கணும் இருந்தாலும் சில ஆசீர்வாதம் அப்பப்போ கிடைக்கும் கல்யாணம் ஆச்சு தலையில் வீட்டு ஆடிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆசீர்வாதம்லாம் வாங்கிக்கணும் பொறுமையா அது மாதிரி இந்த பெண்ணெல்லாம் வருகின்ற பொழுது தலையாயனும் பெருமானி நீ திருச்சடையில போய் கங்கையை வைத்திருக்கிறியப்பா அவ்வளவு ஒரு பெண்ணுதான்ப்பா இவ்வளவு ஒரு பெண்ணுதான்ப்பா என்று போது அந்த இடத்துல பாடும்போது நீங்க கம பாதா நித சட யாய் அப்படின்னாருன்னா அவர் எவ்வளவு பெரிய ஓதுவா இருந்தாலும் மூர்த்திகள் நிறுத்தும் சில்லறையை வாங்கிட்டு அப்படியே போகும் ஏன்னு பா அடரிடத்தை அப்படி பாடலாமாங்க ஐயா பாடலாமா நீங்க என்னதான் உங்க ஆரவி ராகமா இருக்கட்டும் அல்லது நீலாம்பரியா இருக்கட்டும் எங்கிற அர்த்திகள் பன்யன் நாம் பாடற்கு விண்டில் திரு தூக்கிறடன் அந்த பாடற்பொருளோடு அந்த பண்ணி சேர்ந்துருக்கு அதனால அங்க எப்படி வேணும் கடையாய் எனுமால் சரண் எனுமால் இதெல்லாம் பாடும் இங்க பாடும்போது இங்க இப்படி நல்ல வேணால மடையில் வாழை பாய மாதரார் ஒண்ணு யார் வேணாங்களா ஏன் இங்க வாழமீன் மடையில பாயுது மாதரார் குடையும் பொய்கி கோல காவுலான் தடையும் திரையும் சாம்பர் பூச்சும் கீழ் உடையும் கொண்ட உருவம் என்கொள்ள பாடல் ரொம்ப அருமையா இன்பமான பொருள் பாட்டு நீங்க நல்லா எது வேணும் வச்சு பாருங்க ஒரு மணி நேரம் பாடுங்க அந்த சடையா எனுமால் அப்படி பாடப்படாதுப்பா சோகமானது அப்போ பாடல் பொருளோடு எய்புடையதான் அந்த பண்ணு இருக்கணுமே தவிர பண்ணு நீ எவ்வளவு அற்புதமா இருந்தாலும் பாடல் பொருளோடு எய்வின்றேல் தூய்க்கேரி அப்படின்றது திருவள்ளுவர் இசைஞானமும் உடையவர் கண்ணன் நாம் கண்ணோட்டம் இல்லாத கண் என்றெல்லாம் போதாமூர்த்தியில சொன்ன சில இதுல நாங்க இப்படி பாடி பழகாம போச்சுங்கிறாங்க பழக்கமல பழக்கம் தவிர பழகுவதென்று உழப்புவதென்பனே உந்தி பெற அதுக்கு ஒரு திருப்பதி இருக்கு ஆமா பழக்கமாவதியா பழக்கம் அல்ல பழக்கமெல்லாம் நல்ல பழக்கத்தை கடைப்பிச்சுட்டே வாங்க தீய பழக்கத்தை மிக தூக்கிடணும் ஆமா இப்படி ஒரு குரல் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பதுல பண்ணை பற்றி சொன்னார் இசைக்கறிவு பற்றி சொல்லுவார் குடலினது யாழினது என்ப மக்கள் மலலை சொல் கேளாதவர் இப்படிதான் பல பார்த்தா அவருடைய அந்த கட்டத்துல அவர் பேசாத ஒன்று இருப்பதாக தெரிவேன் அதான் திருவள்ளுவர் மாலை ஒருத்தன் பாடினான் எல்லா பொருளும் இதன் உள்ள இதன்கண் இல்லாத எப்பொருளும் இல்லையா நீங்க திருக்குறள் ஒரு பொருள் இல்லைன்னா அது உலகத்துல இல்லைன்னு அர்த்தம் உலகத்துலன்னு ஒரு பொருள் இருக்குமான அது எங்க திருக்குறள் இருக்கும் போடா பாடினா மனுஷன் திருவள்ளுவர் மாலை ஒருத்தருக்கு ஒருத்தர் மிஞ்சினா நாம அதனால நாங்க சொல்றது இப்ப நீ ஒண்ணு புதுசா கவிதை கிழிக்க வேணாம் நாற்பது பக்கம் நோட்டை கிழிச்சுக்கிட்டு இருக்காத இருக்கிறத யோகிதே அப்படி அது பெரியவங்களுடைய வாக்கு படிச்சதுனால எவ்வளவு நல்லதுப்பா உன் வாக்குல என்ன இருக்குது சிவ சிவ அதனால இப்படி ஒரு அருமையான வாழ்த்தடங்கண் மாட மங்கை நல்லி ஒளி பொருந்திய கண்களை உடைய பெண்களே வரிவாளை ஆர்ப்பவன் கொங்கை பொங்க நீங்க இந்த உரல் அடிக்கின்ற பொழுது கையில் இருக்கிற வளையலும் அசைகின்றன மார்பகங்களும் அசைகின்றனவாம் தோல் தீரு முண்டன் இந்தி இலங்க தோல் தீரு முண்டம் இந்தி இலங்க பெண்பாளாருடைய அந்த கை இப்படி உலக்க போடும்போது இதுதான் அந்த தோல் திருமுண்டம் தோல்ல இருக்கிற அந்த இந்த முடிச்சான பகுதி இப்படி போட்டு அப்படி இடிக்கும் போது இது அப்படியே மேல மேல எலும்பி எலும்பி எலும்பி எலும்பி குதிக்குதான் அப்படி தோல் தீரு முண்டம் அந்த தோல் இருக்கிற அந்த அமைப்பெல்லாம் துறைந்து இலங்க சோத்தம்பீரான் என்று சொல்லி சொல்லி இங்க நாள் மேலர் பாதம் காட்டி அப்படி இருக்குமா பெருமானுடைய திருவடிகள்லாம் அந்த திருவடியை நமக்கு காட்டி நாயிற்கு அடைப்பட்ட நம்மை இம்மை ஆட்கொண்ட வண்ணங்கள் பாடிப்பாடி பாடி நம்ம ரொம்ப கீழாக இருக்கிற நம்மை கூட பெருமான் மேலான அமைப்பில் தன்னுடைய கருணையினாலே நம்மை ஆட்கொண்டிருக்கிறான் அந்த வண்ணங்கள் பாடி பாடினர் என்ன வண்ணங்கள் என்றால் அந்த வண்ணங்கள் பாடி பாடின திருவடியை காட்டினார் அந்த திருவடியில கொண்டு என்னென்னவெல்லாம் காட்டினார் என்று இவர் சொல்லுகிறேன் நான் தனக்கு மணிவாசன் சொல்றார் என்று கேட்டா அங்க முன்ன போகணும் அடிக்கடி சொல்றாங்க செந்தடல் பூரை திரு மேனியும் காட்டி திருப்பெரும் தூரை ஊரை கோயிலும் காட்டி அந்தனம் ஆவதும் காட்டி வந்தாண்டாய் இப்படி எல்லாம் சொல்லு இப்படி எல்லாம் அவன் பெரும்பாலான இன்னொரு கூட கேட்டாயோ தோழி கிரி செய்தவார் ஒருவன் நாட்டார் தீட்டார் மதில் பொடிசூழ் தென்னன் பெருந்துரையான் காட்டாதனையெல்லாம் காட்டி சிவம் காட்டி தாழ்த்தா மறை காட்டி தன்கருணை தேன் காட்டி இப்படியெல்லாம் அந்த காட்டுதல் என்பது பல்வேறு அந்த ஆன்மாவுக்கு காட்டிருக்கார் காட்டியிருக்கார் அவற்றையெல்லாம் ஆங்காங்கெல்லாம் சொல்றார் ஆகவேதான் இங்க அந்த வண்ணங்கள் நீ பல முறை உடைய திருவடியின் வாயிலாக எல்லவெல்லாம் காட்டிருக்கியப்பா ஆட்கொண்ட வண்ணங்கள் பாடி பாடி ஆடப்பற் சுண்ணம் ஏடித்து நாமி என்று இந்த பாடலும் அந்த இடிக்கின்ற செய்திகள் குறைவாக ஆனால் இவரை ஆட்கொண்ட செய்திகள் அதிகமாக வைத்து பாடுகிறார் ரொம்ப அருமையாக வையகம் எல்லாம் உடலதாக மாமேரி என்னும் ஊரக்கை நாட்டி அங்க பார்த்தாங்க ரெண்டு மூணு பெண்கள் ஏ இந்த உலக்கையில அவங்க தள்ளி வாங்கிடு அப்படின்னாரு என்ன அப்படின்னாரு அதை எடுத்து எட்டி வாங்கிக்கிறாய் இங்க என்ன பெரிய தெரியுமா பையகம் எல்லாம் உரளதாக இந்த எவ்வளவு நீண்ட நெடிய பரப்பு இருக்குது இந்த உலகம் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை அப்படியே ஒரு உரல் பெரிய உரல் வேண்டியம்மா இந்த மாதிரி வந்து உரல் இவ்வளவு பெரிய உரலுக்கு உலக்க நம்ம இந்த உலக்க அதான வேணும் மகாமேரு மலைங்கிற உலக்கையை தூக்கும் அப்ப இந்த வையகமே உடல் மகாமேரு மலையே உலக்கை இது யார் தூக்குறது நாம நீங்களாம் தூக்க முடியாது அந்த பெண்கள் பிறவினுடைய திருவுருள் இருப்பதனால தூக்கி எல்லாம் செய்யறீங்க என்ன சம்பந்தி செய்யலையே சம்பந்தி சம்பந்தி யாரு என்ன செய்தார் வடவாரையை மத்தாக்கி பாசுயை நானாக்கி சிலப்பதிகாரம் ஆவணங்கள் எல்லாம் கீழே செல்ல அதை கண்ட திருமால் தன்னுடைய மகன் பொருட்டு இது மாதிரி அந்த மகாமெருமலையும் இந்த வாசிங்கிற பாம்பை வைத்து கடையை செய்ய அப்பொழுது தலைப்பக்கத்தில் இருந்து அந்த விஷம் வர ஓடினான் ஓடினான் வாழ்க்கையின் கரையோரத்திற்கு ஓடினான் எல்லாம் போனாங்க போனால் எங்க போனா என்ன பண்றது அப்படின்னு அடுத்து விட்டு ஆம்பளையை கூப்பிடுனார் நீ யாருன்னார் அதெல்லாம் அப்புறம் பேசலாம் என் பட்டியல ஆம்பளையில் தான் இருக்குது ஆனா நான் இதுல ஆம்பளை இல்லைன்னு ஒரே ஒரு ஆம்பளை எங்க கல்லால மரத்தின் கீழே உட்காந்துருந்து அப்ப என்ன தெரியுது ஆம்பளை ஒருத்ததான்னு தெரியுத இத நம்ம ஆள் பிடிச்சுக்கிட்டோம் <laughs> இத பிடிச்சுக்கிட்டோம் அதனால அன்னைக்கு விஷம் வந்த போதுப்பா உங்க ஐயா அவதாரம் எல்லாம் எடுத்தாங்களே என்ன ஆச்சு அப்படின்னா என்ன ஆச்சு நீ அந்த ஆமையா போய் அந்த இதை நிமித்தினாங்க நிமித்தினாங்கன்னு சொன்னீங்களே தவிர முன்னால இந்த விஷயம் என்ன ஆச்சு இல்லையே தினமணியில போய் எடிட்டோரியல் இல்லப்பா அம்மாதிரி வர அந்த விஷயத்தை எல்லோரும் கண்ட அஞ்ச திருமாலும் அஞ்ச எல்லோருமாக சென்று பெருமான விண்ணப்பிக்க சிவபெருமான் அதை அப்படி ஒரு சிறு உருண்டையாக எடுத்து உருட்டி அப்படி எடுத்து வாயில் போட்டுக் கொண்டார் எனவே நீலகண்ட பெருமான் பயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுவர் என்று திருக்குறள் சொன்னாங்களே அந்த எங்க நயத்தக்க நாகரிகம் எங்க சிவபெருமானத்துல உண்டுன்னு இவங்க பிடிச்சாங்க முற்பகுதியை அவங்க விட்டாங்க நாம பிற்பகுதியை நாம சொல்லுவோமா சொல்ல மாட்டோம்ல ஆமை ஓதார் எடுத்து அதெல்லாம் செஞ்சாருன்னு அது அப்பனுக்கு புள்ள செஞ்சுக்கிட்டாங்க போப்பான்ட்டார் இங்க யாரும் வயலவர் இல்லையே எல்லாம் வயது யாரும் இல்லையே இப்படி மாட்டேன் பரமசாது அதனால திருமால் சாதுதான் ஒன்றும் இப்ப அதுல வந்து மும்மூர்த்திகள் எல்லாம் மூணுமே எல்லாம் ஒண்ணு அப்படி பார்த்தா கொஞ்சம் சாது அல்லாத இருக்கிறது நம்ம ஐயா தான் அதனால ஏதேனும் இந்த ரொம்ப கடுமையா இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம ஐயா தான் வருவார் சரிங்களா திரிபுரத்தார் அவங்க பண்ணணும் என்ன பண்றதுன்றாரு திரிபுரம் அவன் நம்ம ஓரத்துல அப்படி இப்படி எடுத்து எடுத்து இப்ப தான் வருவாங்கன்னா ஆனா வரந்தால் விட்டு தள்ள கை வைக்கிறான் எடுத்தார் பார்த்த உடனே அப்ப பார்த்தார் அவரும் வில்ல மலைய வில்ல எடுத்தார் வளைந்தது வில்லே விளைந்தது பூசல் உழைந்தன முப்புறம் உந்தீபரு இந்த மலையை அப்படி எடுத்து விடுது வில்ல எடுத்தது தாண்டி தெரியும் அப்படிங்கிறது எடுத்தது கண்டனர் இட்டது கண்டிலர் கம்பர் பின்னால பாடினார் எங்க திருவாசா அதுக்கு முன்ன பாடி அவர் என்ன வில்ல எடுத்தார்ல ராமர் எடுத்தது கண்டனர் இட்டது கண்டிலர் என்று கம்பர் முடித்தார் இங்க என்னன்னாரு இங்க எடுத்ததுன்னு அம்ப கூட எடுக்கல வில்லு வளைஞ்சது அவ்வளவுதான் வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் உழைந்தன முப்புறம் உந்தி இன்னொருத்து கேட்டா ஏண்டி மூணுமா எரிஞ்சு போச்சு ஆமா பின் என்ன பண்ண ஒரு கூட வெந்தவாருந்தி பெரு மூணும் போட்டுக்கடி திருபுரம் இருப்பதெல்லாம் இப்படி எல்லாம் ரொம்ப அருமை ஒருவருக்கு ஒருவர் பாருங்க எனவே இங்க <coughs> வந்தப்ப எங்க எந்த ஆமா பையகம் எல்லாம் உரலதாக <coughs> இந்த உலகமே உரலாக இருக்குதான் இதுக்கு உலக்கை எது பொண்ணு மாமேரு என்னும் உலக்கை நாட்டி சரி அப்ப மகாமேரு ஆகிய உலக்கையை போட்டாங்களாம் சரி இதுக்கு மஞ்சள் எங்க போறது மஞ்சள் எங்க போறது இந்த மஞ்சள் என்ன பண்ணும் வெள்ளி மஞ்சளா இருக்கட்டும் உருண்டை மஞ்சளா தான் இருக்கட்டும் என்ன பண்ணு இதெல்லாம் பெரிய மேற்கு பார்த்தா எது என்று கேட்டா இடிப்பதற்கு மெய்யனும் மஞ்சள் நீரையாட்டி என்னது மெய் மெய் என்று சொல்லுகின்ற அந்த மஞ்சளை போட்டு இடிச்சாங்களாம் அப்ப பெருமானுக்கு வந்து என்னது வேணும் மெய்மைதான் வேணுமே தவிர அல்ல மெய்மெய் என்பது தொடங்கும்படியான ஒரு பாட்டே இருக்குது என்ன திருநாவுக்கரசு மெய் மெய்மையாம் உழவை செய்து வெறுப்பெனும் வித்தை வித்தி பொய்மையாம் கலையை வாங்கி பொறையனும் நீரை பாய்ச்சி தம்மையே நோக்கி கண்டு தகவெனும் வேலியிட்டு செம்மையுள் நிற்பராயில் சிவகதி விளையுமன்றி நாடு விவசாய நாடு அதனால திருமுறை விவசாயமாகவே அது சொல்லியிருக்க அதெல்லாம் வந்து ஆடி மா ஆடிப்பட்டம் தேடி வச்சு ஐபிஎஸ் மாசம் என்ன பண்ணாங்க என்னையா நெல் எப்படின்னாரு அடியே அப்ப மாடு கட்டி போரடித்தால் மாயாது என்று சொல்லி நீங்கள யானை கட்டி போரடித்து நாங்க செஞ்சோம் அது போல நல்ல சிவஞானிகள் இந்த மெய்மையாம் உழவை செய்து விருப்பெனும் வித்தை வித்து அருமையான பாட்டுல இதெல்லாம் தான் நான் சொல்றேன் திருமணங்கள்லயே கூட வைக்கல இந்த மலங்களையும் இப்படி தலைப்பு கொடுக்கணும் திருமுறை மாநாடுன்னா சிவகதி விளையும் அன்று விளையுமாறு என்று தலைப்பு சிவகதி எப்பொழுது விளையும் ஒருத்தருக்கு தலைப்பு கொடுக்கணும் மெய்மையாம் உழவு இருபது நிமிஷத்துக்கு மேல கொடுக்கூடாது அத்தை பாட்டி கதையெல்லாம் வளர்ப்பானுவோம் அதனால இங்க நேர சப்ஜெக்டுக்கு வரணும் மீமையாம் உழவு ஒரு பெயர் விருப்பெனும் வித்து இன்னொரு ஆள் பொய்மையாம் கலை ஒரு ஆள் பொறையனும் நீரைப்பாய் நீரைப்பாய்ச்சி ஒரு ஆள் தம்மையே நோக்கி காண்டல் ஒரு ஆள் தகவெனும் வேலியிட்டல் செம்மையுள் நிற்றல் சிவகதி விளையுமாறு எத்தனை பேர் இருப்பார் ஒரு தலைவர் பொண்ணும் அவன் சிங்கம் படிச்சவனா இருக்கணும் திருமுறை என்ன திருமுறைன்னா எத்தனை இருக்குங்க அப்படி கேட்டான்னா அந்த முண்டத்தை கொண்டு வந்து உட்காரக்கூடாது அல்லவா கூடுமான வரைக்கும் ரொம்ப பெரிய எல்லாத்தையும் சொல்ல முடியாது அத்தாரிட்டியா இல்லாட்டி கூட ஓரளவு எல்லாம் கொஞ்சம் விளங்கி இருக்கணும் அவங்க போடணும் அவனுக்கு அந்த இருபது நிமிஷம் தான் கொடுக்கணும் நம்ம இதுவே பாருங்க தலைவருக்கு மெய்மையாம் உழவு விருப்பனும் வித்து பொய்மையாம் கலை பொறையனும் நீர் தம்மையே நோக்கி காண்டல் தகவலும் செம்மையில் செம்மையுள்ளத்தில் ஏழு ஏழு இருபது நூத்தி நாற்பது தலைவருக்கு ஒண்ணு நூத்தி அறுபது நூத்தி அறுபது ரெண்டு மணி நேரம் ஆச்சு நூத்தி அறுபதுன்னா மூணு மணி நேரம் ஆச்சு ஆமா பதினெட்டு பதினெட்டுல மூணு மணி நேரத்துக்கு மேல ஆச்சு இதுல அப்புறம் வரவேற்பு போக்குவரத்து எல்லாம் இருக்கு மூன்றரை மணி நேரம் பேச்சு அகில உலகத்திலயும் இந்த மாதிரி வைக்கலையாப்பா இன்னைய தேதி வரைக்கும் வைக்கல இதெல்லாம் வைக்கல தேவையில்லை திருமணி மாநாடுன்னு பேசனையே பேசிட்டு போறோமே சுந்தரர் எனும் மஞ்சள் நீரையாட்டி அப்போ மெய் என்று சொல்லுகின்ற மஞ்சளைத்தான் இங்கே இடித்து பெருமானுக்கு அனுபவிக்கிறாங்களாம் மெய்யனும் மஞ்சள் நீரையாட்டி மேதகு தென்னன் பெருந்துரையான் உன் தன்னனாக இருக்கிறான் திருப்பெருந்துரைக்குரியவனாக இருக்கிறான் செய்ய திருவடி பாடி பாடி அவனுடைய திருவடியை பாடிக்கொண்டே இதெல்லாம் செய்யணும்பா செம்பொன் உலக்கை வாழக்கை பற்றி பார்த்தீங்களா செம்பொன் உலக்கை வழக்கை பற்றினர் ஏன்னா இடிக்கும் போது ரெண்டு கையும் வருது நீங்க தனியா வச்சுக்கும் போது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதேனும் வந்து கொஞ்சம் ஒருத்தர்கிட்ட பேசுறதுன்னா அந்த வலது பக்கத்துல அப்படி சாத்திக்கிட்டு என்ன என்ன சொல்றீங்க அப்படியா சரி சரி போடும் போடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஆகவே இந்த நிறுத்தும் போது அந்த உலக்கை வலது பக்கமாக தான் பெரும்பாலும் வைப்பாங்க இதுல அது இயற்கை அதான் அந்த வழக்கை உலது வலது பற்றி என்று சொல்கிறோம் ரொம்ப அருமை இதெல்லாம் மாண்புமிகு அமைச்சராக இருந்து பொற்சூழ்நிலை அடிக்கிறது முதற்கொண்டு பார்த்துட்டு இருக்கு பொற்சூழ்நிலை அடிச்சவன் மாண்புமிகுக்கு அன்பிட்டா இருப்பான் சரிங்களா மாண்புமிகுவா இருந்தான்னா பொற்சூழ்நிலை அடிக்காது இது ஆல்ரவுண்ட் மாண்புமிகுக்கு மாண்புமிகு பொற்று நடிகிறது பொற்று நடிக்கிறது இப்படிப்பட்ட ஒரு அமைச்சர் வந்தாலும் தேவலாம் ஏப்ரல் மூணாம் தேதி பார்ப்போம் எந்த மாண்புமிகு வருதுன்னு அதனால செம்பன் உலக்கை வழக்கை பற்றி ஐயன் ஆணி தில்லை வானனுக்கு சுண்ணம் ஏடித்து நாமீன் ஐயன் அணிதில்லை வானனுக்கு பெருமானாக இருக்க தில்லை கூத்தன்று காணி அந்த பெருமானுக்கே அவனுடைய ஆடன அவனுடைய திருமேனியில் இவற்றையெல்லாம் இந்த பொடிகள் எல்லாம் அந்த மணக்கும்படியாக செய்ய நாம் இந்த சொன்னம் இடித்தாமி இப்ப கொஞ்சம் வேகமா போறாங்க முத்தனி கொங்கைகள் ஆடகாட மொய்கூடல் வண்டினம் ஆடகாட சித்தம் சிவனோடும் ஆடகாட செங்கையர் கண்பணி ஆடகாட முத்தனி கொங்கைகள் ஆட ஆட மார்பங்கள் எல்லாம் இந்த உலக்கை வரும்போது ஆடுகிறதாம் மொய்கூடல் வண்டினம் ஆட ஆட ரொம்ப அருமையா அங்க வந்து பார்க்கும்போது இந்த தண்ணியில வந்து விளையாடும் போது எப்படி விளையாடுறாங்க காதார் குடையாட பைம்பூன் கலனாட கோதை குடலாட பண்டில் குடாமாட சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி பார்த்தீங்களா அங்கே அங்க நீராடுகின்ற பொழுது செய்யற வேலை அங்க வந்து என்னன்னு கேட்டா மென்மையானது மேல ரெண்டு ஒண்ணும் வேலை இல்லை நீராடுவது தான் இங்க அப்படி இல்ல கையில உலக இருக்குது ஆனாலும் இங்கே அந்த அமைப்பெல்லாம் வருகிறது அந்த மொய் முத்த மொய்கூழல் வண்டினம் ஆட ஆட இது இது வரைக்கும் எவனும் சொல்லுவான் இந்த ரெண்டும் இப்ப இருக்கிற கவிதை கூட சொல்லுவான் இப்ப இனி போறதை சொல்ல மாட்டான் சித்தம் சிவனோடும் ஆட ஆட அதுக்கு ஒரு மணிவாசகர் தான் வரணும் அவங்க சித்தம் எதோடு ஆடுதுன்னாரு நீங்க இப்ப மார்பகம் ஆடுவதும் கையாடுவதும் சாதாரண ஒன்னாம் கிளாஸ் ஒன்று தெரியும் சொல்லுவான் ஆனா சித்தம் சிவனோடும் ஆட ஆட அவங்க சிந்தனை எல்லாம் எதில் ஆடுது பெருமானுடைய திருவடியிலேயே சிந்தனை செய்கிறாங்க இது நம்ம மணிவாசர் தான் சொல்லணும் இந்த எழுதிய பெருவருடைய கவிதையெல்லாம் ஒரு வேலை வரமாட்டான் சித்தம் தீவனோடும் ஆடகாட அருமையான பகுதியில் போற போக்கில் அதான் பெரியவங்க பெரியவங்க அல்லவா செங்காயர் கண்பணி ஆடகாட இது என்னது ஆமா சித்தம் பெருமாண்டத்தே இருக்குமானா திருவள்ளுவரங்கிறது அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாய் ஆர்வலர் புங்கண்ணீர் பூசல் தரும் நிறைய இங்க அன்பு இருக்கும் போது கண்ண தண்ணி வரும் அதனால ரொம்ப அருமையா சித்தம் சிவனோட ஆட ஆட செங்கையர் கண்மணி ஆட ஆட கண்ண தண்ணீர் அந்த அன்பின் வீழ்ச்சியாக இந்த கண்ணீர் வருகிறதாம் ரொம்ப அருமை இதெல்லாம் போற போக்குல பித்தியம் பீரானோடும் ஆற ஆட பித்தம் பீரானோடும் ஆற ஆட என்னன்னாரு பித்துங்கிறது என்னன்னு கேட்டா அது பொதுவாக நாமளே சொல்றது உண்டு இன்னைக்கும் ஏதேனும் ஒன்றுல ரொம்ப அதிகமா சிந்தனை பண்ணாங்கன்னா பித்துங்கிறது சினிமாவாக போயிட்டு இருந்தா சினிமா பித்தும்பான் காபி கிடைச்ச போதெல்லாம் குடிப்பான் அப்படின்னா சரி காபி பித்தும்பான் ஆமா ஒன்றையே பலகால் செய்தா அதுக்கு பித்துன்னு இங்க என்ன பித்து என்ன இங்க பித்துங்கிறது நம்ம வர சொல்றத விட திருவம்பாவையில போய் விழணும் ஓரொரு கால் எம்பெருமான் என்றே வாயோவாள் அப்புறம் நீர் ஒரு கால் ஓவா நெடுந்தாரை கண்பளிப்ப அப்புறம் கால் விண் வந்தனையால் விண்ணோரை தான் பணியாழி அப்புறம் பேரறையற்கீங்க சித்தொருவராமாறும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தாள் பாருருவ புன்முலையீர் வாயார நாம் பாடி ஏருருவ பூம்புணல் வாய்ந்து ஆடியேலோ என்பவாய் இந்த பாட்டை அப்படி தூக்கி போன வேண்டியதான் பித்துங்கிறது நம்ம சொல்ல விட அப்ப என்னது ஒரு கால் எம்பெருமான் எந்தன்பே வாயுவான் ஒரு கால் அப்படியே இருப்பா திடீர்னு பெருமானே பெருமானே பெருமானே என்ன போக்கு நிறுத்திடுவார் என்ன சத்தம் போட்டா கண்ணை மூடிட்டு இருக்கிற இன்னும் அப்படியே கால் ஓவா ஏன் அழுகுறா பாவம் இந்த மாப்பா நெடுந்தாரை கண்பாணிப்ப திடீர்னு என்ன பண்றான்னு கேட்டா உடனே அப்படியே கீழே விழுந்து வணங்குறான் பாரொருகால் வந்தனையால் யார பெருமானை தவிர வணங்க மாட்டான் பின்னோரைத்தான் பணியால் என்ன ஒரு பக்கம் சத்தம் போடுறா போய் பக்கத்துல பார்த்தோம்னா கண்டதான் தண்ணி வருது தீரீடு போச்சுன்னா கீழே விழுந்து விழுந்து விழுந்து விழுந்து வளர்ந்துறாளே பேரறையர் தீங்கனே பித்தொருவராமாறும் என்னாடி இப்படி பித்தா போயிட்டாரு ஆர் ஒருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர் எல்லாம் அறிவில்லை நீங்க இங்க அது பித்துன்னு சொன்ன உடனே நீங்க லட்சணம் உர சொன்னாலும் கொஞ்சம் குப்பையில போட்டலாம் நூல அவருக்கு அறிஞருடைய அறிஞருடைய ஒரே வந்துட்டு பழைய பழைய ஆறுகள் பாடம் நடத்துறாங்க அப்படிதான் நடத்துவாங்க இப்பதான் அந்த முண்டங்கள் எல்லாம் சொல்லு சொல்லா திச்சு திச்சு பேரறி இருக்கு பேரறி இருக்கு இங்கனே இங்கனே பித்து பித்து ஒருவர் ஒருவர் ஆமாற ஆமாறம்னு அடிச்சான் போர் அந்த மாதிரி இருக்காது பித்தொருவர்னு சொன்ன அந்த பாட்டு அந்த பாட்டை எழுதிட்டா அடாடா அடா அப்போ இது வேற பித்தல்லப்பா துணிய கிழிச்சு இருக்கிற பித்தல்லப்பா இது வேறு பித்த என்று தெரியுமாச்சு இதெல்லாம் தான் ரொம்ப எல்லாம் இருந்துட்டு போன இடம் அவ்வளவுதான் சொல்லலாம் அல்லவா இப்ப இருக்கிறதா சொல்ல முடியும் ஆண்டவன் தான் பித்தியம் பித்தம்பிரானோடும் ஆட ஆட அது பத்தாம் கிளாஸ் வரைக்கும் பரிசையே இல்லையா